الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن جابر بن عبد الله رضي الله عنه أنه سمع رسول الله صلى الله عليه وسلم عام الفتح وهو بمكة يقول إن الله ورسوله حرم بيع الخمر والميتة والخنزير والأصنام فقيل يا رسول الله أرأيت الشحوم الميتة فإنه يطلى بها السفن ويدهن بها الجلود ويستصحب بها الناس فقال قال لا هو حرام ثم قال رسول الله صلى الله عليه وسلم قاتل الله اليهود إن الله حرم عليهم الشحوم فأجملوه ثم باعوه فأكلوا ثمنه خرجه البخاري ومسلم அன்புக்குரிய முஸ்லிம்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்றுள்ள இந்த ஹதீஸ் ஜாபிர் இப்னி அப்துல்லா ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக ரசூல்லாஹி சுமல்லாஹு அலஹி வசல்லம் கூறியதை நான் செவிப்படுத்தினேன் ஃபத் ஆமுல் ஃபத் ஃபதா மக்கா எப்பொழுது கைப்பற்றப்பட்டதோ அந்த நேரத்தில் ஓஹுவபி மக்கா மக்காவில் இருந்த நிலைமையில் இந்த விஷயங்களை நபி சொல்லா அலிசம் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாவும் அவருடைய தூதரும் மதுவை மற்றும் இறந்த கால்நடை பன்றியை மற்றும் சிலையை விற்பது வாங்குவது இதை அனைத்தையும் ஹராமாக்கியுள்ளான் நபிசல்லாஹ் அலி வஸ்லம் கேட்கப்பட்டது நபிசல்லா அலி இஸ்லமே இறந்த கால்நடையிலிருந்து அதனுடைய கொழுப்பை நாம் பயன்படுத்தலாமா ஏனென்றால் அந்த அதனுடைய கொழுப்பு கப்பலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது அதே போல தோளுக்கும் தோள்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது அதே போல மக்கள் அதனுடைய கொழுப்பை உருக்கி அதை விளக்காகவும் பயன்படுத்துகின்றார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் கூறினாக இல்லை அது ஹராமானது தடை செய்யப்பட்டது பிறகு நபி சொல்லா அலி இஸ்லம் இந்த வார்த்தை கூறினார்கள் அல்லாஹ் யூதர்களை அல்லாஹுடைய அல்லாஹ் யூதர்களை அழித்து விடட்டும் அல்லாஹுடைய சாபம் யூதர்கள் இது நிலவட்டும் நிச்சயமாக அல்லாஹ் தாலா எப்பொழுது கொழுப்பை ஹராமாக்கினானோ அவர்கள் அதை உருக்கி பிறகு அதை விற்று அதனுடைய காசை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதை சாப்பிட்டார்கள் அதன் குரலில் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லா அலே செல்லம் நான்கு விஷயங்களை ஹராமாக்கியிருக்கின்றார்கள் முதல் விஷயம் மது மதுவை வாங்குவதும் விற்பதும் ஹராமாக்கப்பட்டது ஏனென்றால் இந்த மது என்பது இது எல்லா மானக்கேடான செயலாக இருக்கட்டும் அல்லது ஹபீஸான அறிவுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது அனைத்து பாவங்களுடைய ஒரு தாயாக இருக்கின்றது உம்முல் ஹபாயிஸ் என்று கூறப்படும் அனைத்து பாவங்களும் அனைத்து விஷயங்களும் இதிலிருந்து தான் வெளியேறும் ஒரு மனிதன் நாம் பார்க்கின்ற ஒரு மனிதன் மதுவை அருந்து அருந்து விட்டான் என்றால் குடித்து விட்டான் என்றால் அவன் செய்யாத தவறு எதுவும் இல்லை எல்லா விஷயங்களும் செய்கின்றான் மக்களை சிரமப்படுத்துவதோ பெண்களை சிரமப்படுத்துவதோ அல்லது கொலை செய்வதோ என்ற நிறைய விஷயங்கள் அவன் அதை அறியாமை அவன் அந்த மோகத்தில் அவனுடைய மூளை மங்கிவிடுகின்றது ஆக அவன் செய்யக்கூடியதை அறிய மாட்டுகின்றான் பனி இஸ்ராயலுடைய காலத்தில் ஒரு சம்பவம் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக என்ன செய்யப்பட்டுள்ளது அந்த மனிதனுக்கு ஒரு அறைக்குள் கொண்டு வரப்படும் பொழுது அந்த அறையில் மது பாட்டில் இருந்தது ஒரு பெண் இருந்தால் ஒரு குழந்தை இருந்தது அந்த மனிதனை அந்த மனிதரிடம் சொல்லப்பட்டது இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று ஒன்று நீ மதுவை குடி இல்லை இந்த பெண்ணுடன் நீ விபச்சாரம் செய் இல்லை என்றால் இந்த குழந்தையை நீ கொன்றுவிடு இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று செய்தால் தான் உன்னை நான் விடுவேன் என்று அவர்கள் கூறும் பொழுது மனிதன் என்ன நினைத்தான் குழந்தையை கொன்றுவது என்பது பாவமானது அதே போல் ஒரு பெண் கூட திரு இது விபச்சாரம் செய்வதும் அதுவும் பாவமானது மது என்பது எனக்கு மட்டும்தான் ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று என்ன செய்தான் அந்த மதுவை அருந்து விட்டான் அவன் மதுவை அறிந்து விட்ட பிறகு விபச்சாரம் செய்தான் அந்த குழந்தையும் கொன்று விட்டான் ஆக இந்த விஷயத்தில் இது பனிஸ்ராயில் நடந்த ஒரு சம்பவம் நதரத்து நயம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இது பதிவாக இருக்கின்றது ஆக சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை இந்த மக்களுக்கு மனித இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு விஷயம் ஹராமாக்கியிருக்கின்றான் தடுத்திருக்கின்றான் என்றால் அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நலனுக்காக தான் அல்லாஹ் தலை செய்திருக்கின்றான் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் குழப்பமும் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விட்டு மனிதன் மனித குலம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ஹராமாக்கினான் இந்த அல்லாஹு மதுவை ஹராமாக்கும் பொழுது அதனுடைய மூன்று கட்டங்களாக அல்லாஹு ஹராமாக்கினான் ஏனென்றால் மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த அரபு நாட்டில் இருந்தவர்கள் மதுவில் முழுமையாக முழுகி இருந்தார்கள் அவருடைய பரம்பரை பரம்பரையாக இதையே பழக்கமாக இருந்தது மதுவை செய்வதும் மதுவை அதை சேகரி சேகரிப்பதும் இப்படி இருந்து இருந்தது ஆக உடனே அவர்கள் விடக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தார்கள் ஆக முதலில் அல்லாஹ் தாலா தொழுகைக்கு வரும் பொழுது நீங்கள் குடித்துவிட்டு மதுவை அருந்து விட்டு வராதீர்கள் என்று ஒரு கட்டளை வந்தது பிறகு அல்லாஹ் சாலா இந்த மதுவுடைய பாதிப்புகளை கூறினான் இஸ்மோஹுமா அக்பர் உமின் எஸ் மைசிர் இவர்கள் சூதாட்டத்தையும் பிறகு மதுவை பற்றி கேட்கின்றார்கள் குல் ஃபீஹிமா அதன் இதில் நோயை தரக்கூடிய பாதிப்பு தரக்கூடிய விஷயம் இருக்கின்றது அக்பர் மனிதர் சிந்திக்கக்கூடியது இதில் ஏதாவது இதில் பலன் இருக்கின்றது என்று நினைக்கின்றால் ஆனால் இதில் இருக்கக்கூடிய குறைவான பலன் ஆனால் அது என்ன பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றது மூன்றாவது கட்டத்தில் அல்லாஹு தால அதனுடைய அனைத்து பாதிப்புகளையும் கூறிவிட்டு ஃபஹல் அந்து முந்தஹூன் இன்னும் இந்த விஷயத்தை நீங்கள் விடமாட்டீர்களா இன்னும் இந்த இன்னும் இந்த மதுவோடைய இந்த செயலை குடிக்கக்கூடிய இந்த மதுவை நீங்கள் விடமாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்டான் அதற்கு பிறகு முழுமையாக ஹராமாக்கப்பட்டது ஆக அல்லாஹால ஒரு விஷயத்தை ஹராமாக்கியிருக்கின்றான் என்றால் அது மனிதனுக்கு ஒரு நலனுக்காக தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சொல்லப்பட்டது வல் மை இறந்த இறந்த செத்த கால்நடைகள் கால்நடை என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது ஆடு மாடு ஒட்டகம் இது இறந்து விட்டது என்றால் குர்பான் நாம் அறுத்து பலி அல்லாவுடைய பெயர் இல்லாமல் அறுத்து பலியிடாமல் அது தானாக இயற்கையாக இறந்து விட்டதென்றால் அதனுடைய மாமிசம் உண்ணுவதும் அதனுடைய அனைத்து விஷயங்களை நாம் பயன்படுத்துவது ஹராமாக்கப்பட்டது தோலை தவிர தோல் அது நாம் டேனிங் செய்து விட்டோம் என்றால் பொதுவாக இங்கு டேனிங்ஸ் என்று கூறப்படும் அந்த அந்த அரபுடைய திபா என்று சொல்லப்படும் அதற்கு மஞ்சள் உப்பு இப்படி என்று சில விஷயங்களை அதை தடவி அதை டேனிங் செய்து சுத்தப்படுத்துவார்கள் ஆக தோல் அதை டேனிங் ஆகப்பட்டது என்றால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்ற அதனுடைய கொழுப்பு அதனுடைய மாமிசம் கறி எல்லாம் ஹராமாக்கப்பட்டது இதுவும் மனிதனுக்கு மனிதனுடைய நலனுக்காக தான் இங்கு ஆம் சில கட்டத்தில் மனிதன் மிகவும் இறக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றான் அவருடைய மூச்சு நிற்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது அவனுக்கு உண்ணக்கூடிய உணவு கிடைக்கவில்லை என்று இருக்கும் பொழுது மிகவும் மோசமான நிலை இருக்கும் பொழுது அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த இறந்த மாமிசத்தை இறந்த கரியை உண்ணால் என்றால் அவன் உயிர் பிழப்பான் என்றால் அவன் அதை எடுத்துக்கொள்ளலாம் எது அவ்வளவு எந்த அளவுக்கு போதுமானதோ அவ்வளவுதான் இப்போ எனக்கு அனுமதிக்கப்பட்டது நான் மிகவும் கஷ்ட மிக மோசமான நிலைமை இருக்கின்றேன் என்றதுக்காக வயிறு நிரம்பியதை நாம் உட்கொள்ளக்கூடாது மாறாக ஒரு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வளவு தேவைப்படுமோ அதை அங்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது மூன்றாவது இங்கு அதே போல இந்த விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்யக்கூடிய விரும்புகின்றேன் நாம் அறியாமல் சில இடத்தில் நாம் மாட்டுக்கறியையும் வாங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அது உண்மையாக அறுக்கப்பட்டதா அல்லாவுடைய பெயரை கொண்டு அறுக்கப்பட்டதா அல்லது ட்ரெயினில் வண்டியில் அடிபட்டு செத்த மாமிசத்தை கொண்டு வந்து விற்கக்கூடியவர்களா என்று தெரியல ஆக நம்பகமாக இருக்கக்கூடியவர்களிடம் நாம் வாங்குவது நாம் இதை வாங்க வேண்டும் ஏனென்றால் எந்த நிலைமையில் வருகின்றது என்று நமக்கு தெரியவில்லை ஆக ஏனென்றால் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது ட்ரெயினில் அடிபட்டு செத்த செத்து விட்டது என்றால் அதனுடைய மாமிசத்தை விற்கின்றார்கள் ஆக இதை கொண்டு நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் அல்லாஹ் பன்றியை அல்லாஹ் ஹராமாக்கினான் பண்டில் இருக்கக்கூடிய அதனுடைய கிருமிகளும் அதனுடைய நோயையும் நாம் அனைவரும் அறியக்கூடியதாக இருக்கின்றோம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான் அதை இதையும் நாம் இது இந்த விஷயத்தையும் விற்பதோ வாங்குவதோ அனுமதிக்கப்பட்டதல்ல எதையெல்லாம் அல்லாஹு தாலா ஹராமாக்கினானோ உண்ணக்கூடிய இதை உண்ணாதீர்கள் என்று தடை செய்தானோ அதை விற்பதும் வாங்குவதும் ஹராமாக்கப்பட்டது அல்லாஹு தாலா எதையெல்லாம் ஹராமாக்கினானோ இதை உண்ணாதீர்கள் உட்கொள்ளாதீர்கள் என்று ஹராமாக்கினானோ சாப்பிடுவது அதை விற்பதும் ஹராம் அதை வாங்குவதும் ஹராமாக இருக்கின்றது நான்காவது அல் அஸ்னாம் சிலைகள் சிலைகளை வா விற்பதோ அதே போல வாங்குவதோ அதை நாம் வீட்டில் அழகுக்காக வைத்தாலும் சரி அல்லது வேறு எதற்காக நாம் அதை வைத்தாலும் சரி இது ஹராமாக்கப்பட்டது இந்த விஷயத்தில் நாம் ஒரு இங்கு பொதுவாக மக்களில் முஸ்லீம்களுடைய வீடுகளிலும் சில இருக்கின்றது லக்கி டால் என்று லக்கி டால் என்று என்ன செய்கின்றார்கள் அந்த ஒரு பொம்மையை வைக்கின்றார்கள் பொம்மையை வைத்து வயிறு குண்டாக இருக்கக்கூடிய தலையின் நிறைத்த கோல்டன் கலராக இருக்கக்கூடிய இப்படி சில பொம்மைகள் இருக்கின்றார்கள் எதற்காக ராசி என்று வைக்கின்றார்கள் இது இருந்தால் லக்கி டால் இருக்கும் என்று கூறுகின்றார்கள் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் முழுமையாக சிலையை ஹராமாக்கப்பட்டது அது வாங்குவதோ விற்பதோ அதை வீட்டில் அலங்கரிப்பு அலங்காரத்திற்காக வைப்பதோ ஹராமாக்கப்பட்டது ஆக அல்லாவுத்தால் அனைத்து விஷயத்தையும் ஹராமாக்கினா என்றால் அதனுடைய கொழுப்பும் ஹராமாக்கப்பட்டது அதனுடைய பொறுப்பும் ஹராமாக்கப்பட்டது ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள் அந்த காலத்தில் யூதர்களுடைய அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய புத்தியும் எப்படி என்றால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் என்றால் அவர்கள் மாறு ஸ்மாறாக செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் அல்லாஹு தாலா சனிக்கிழமை நீங்கள் மீனை பிடிக்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முன்னாடி என்ன செய்தார்கள் குழியை தோண்டி அவர்கள் விட்டு விடுவார்கள் அந்த சனிக்கிழமை என்ன ஆகும் நிறைய மீன்கள் வரும் அது அல்லாவுடைய சோதனை அந்த நாள் தான் சனிக்கிழமை என்ற நாளில் தான் என்ன அதிகமான மீன்கள் கரையோரம் வரும் அப்பொழுது குழியில் விழுந்துவிடும் இவர்கள் அடுத்த நாள் சென்றதை எடுத்துக்கொள்வார்கள் எடுத்துக்கொள்வார்கள் இப்படியிட்டு அவர்கள் சில சூழ்ச்சியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல இங்கு எப்பொழுது அவர்கள் மீது கொழுப்பு ஹராமாக்கப்பட்டதோ அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த கொழுப்பை அதனுடைய அசல் ரூபத்தில் பயன்படுத்தவில்லை மாறாக அதை உருக்கி அதை ஒரு எண்ணெயாக மாற்றி அதை விற்று அதனுடைய காசி அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆக அல்லாஹ் நபி சொல்லா அலிஸ்லம் இவர்கள் மீது சாபம் நிலந்த சாபத்தை அல்லாஹுடைய அல்லாஹ் இவர்களை அழிக்கட்டும் என்று சாபத்தை கூறி இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லம் இந்த உம்மத்தினருக்கு கூறுகின்றார்கள் உம்மத்தினர்களே என்னுடைய உம்மத்தை நீங்கள் இப்படி செய்து விடாதீர்கள் ஏனென்றால் என்னுடைய சமுதாயத்தில் யூதரை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள் அவர்களும் என்ன செய்வார்கள் இப்படி செய்வார்கள் ஆக நீங்கள் இப்படி நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லா அவர்கள் செல்லம் நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள் ஆக இங்கு சுஹான் அல்லா இந்த நான்கு விஷயங்கள் ஏன் சொல்லப்பட்டது மக்காவில் அதுவும் மக்கா கைப்பற்ற அந்த நாளில் ஏன் சொல்லப்பட்டது என்றால் மக்கா கைப்பற்ற நாளில் அதிகமான குஃபார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் அப்போ இஸ்லாத்திற்குள் உள்ளே வரும் பொழுது அவர்கள் அவர்களுடைய பழக்கம் என்ன இருந்தது இறந்த ஆட்டையும் ஆட்டை அவர்கள் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் பன்றியை அவர்கள் உண்ணக்கூடியவர்கள் இருந்தார்கள் சிறைகனை வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் இருந்தார்கள் அதே போல அதே போல மதுவை முழுமையாக அவர்கள் பயன்படுத்தக்கூடியவரும் சேகரிக்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் அங்கே நபி சொல்லா செல்லம் அதே நிலைமையில் அந்த அதே இடத்தில் மக்கள் அனைவரும் இதை அறிந்து கொள்ளட்டும் என்று அங்கு நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்ஷா நாம் நாளையுடைய தரிசில் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் இந்த விஷயத்தை அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை நாம் அதை கொண்டு நாம் தடுத்து கொண்டு தலா எதை நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றானோ ஆகுமானதாக ஆக்கியிருக்கின்றானோ எது நாம் பயன்படுத்தக்கூடியதாக நம்மை ஆக்கினானோ அதை எடுத்துக்கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அன்புக்குறிகளே அல்லாஹால ஹராமாக்கிய விஷயம் குறைவானது அதற்கு மாறாக ஹலாலாக்கப்பட்டதும் அனுமதிக்கப்பட்டதும் நிறைய இருக்கின்றது அது அல்லாஹால கணக்கிடுவதில்லை அல்லாஹால எண்ணி எண்ணி இது ஹலால் இது ஹலால் என்று சொல்லப்படலை மாறாக இதெல்லாம் ஹராம் இதை தவிர உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது ஆக அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் தடை செய்யப்பட்ட விஷயம் அது நமக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துதோ இல்லையோ ஆனால் இது அல்லாவுடைய அல்லாவின் புறத்தில் எனக்கு இங்கு எனக்கு ஒரு சோதனையாக இருக்கின்றது அல்லாஹ் என்னை சோதிக்க விரும்புகின்றான் ஆக அந்த அந்த விஷயத்திலிருந்து நாம் கவனமாக இருந்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து என்ன அவனுடைய சொர்க்கத்து புகச்சி சொர்க்கத்து சொர்க்கவாசிகளாக ஆகக்கூடியவர்கள் அல்லாஹ் தாலா நம்மை தோஃபிக் செய்வானாக வாஹிர்தாவான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமி